ஆரம்பிக்கும் பொழுதே இதை கொண்டுதான் ஆரம்பிக்கப்படுகிறது என்னுடைய தொழுக என்னுடைய குர்பான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மௌத் இன்ன சலாத்தி வனுசுத்தி மஹியாய ஓவாத்தி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் நில்லாகலாலுமே அது அல்லாவுக்காகவே தான் ஒரு மனிதனுடைய அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு அல்லா ரபுல் அடியார்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பிரதானமான விஷயம் ஒவ்வொருவரும் தன்னுடைய தொழுகைய தன்னுடைய அல்லாவுக்காக செய்யக்கூடிய தியாகங்களை ஆக சாரம்சமாக தன்னுடைய வாழ்க்கைய தன்னுடைய மௌத்த அல்லாவுடைய விருப்பத்துக்காக ஆக்கிக் கொள்வது சிரிக்கிறதையும் அழுவதையும் மார்க்கமாக ஆக்கியிருக்கிறது இஸ்லாம் சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிப்பதும் அழுக வேண்டிய இடத்துல அழுவதையும் அல்லா ரபுல் இசத் நமக்கு மார்க்கமாக இருக்கிறார் சந்தோஷப்பட வேண்டிய இடத்துல சந்தோஷப்படுவதையும் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய இடத்துல துக்கம் அனுஷ்டிப்பதையும் அல்லா ரபுல் இசத் சுண்ணத்தாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது ஒரு குழந்தை மகனார் மௌத்தாகிவிட்டார் ஹதரத் மௌலானா இல்லியாஸ் ரஹமத்துல்லால் அவர்களுக்கு ஒருவர் கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டார் ஏன் மகன் மௌத்தாகிட்டார் எனக்கு எந்த கவலையும் இல்லை மலாலா இல்லாசம் அவர்கள் பதில் எழுதினார்கள் நபியவர்களுக்கு ஒரு மகன் இருந்தார் இப்ராஹிம் அவருக்கு பேர் வைக்கப்பட்டது அவர் மௌத்தாகிவிட்டார் அது ஏழு மாசம் எட்டு மாசம் பத்து மாசத்துக்குள்ள அந்த குழந்தை மௌத்தாகிவிட்டார் நபியவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹிமை ஜனாதாவை கையில சுமந்தார் நபியுடைய கண்களால கண்ணீர் வருந்தது ரசல்லா அலுவலம் அவர்களை பார்த்து ஒரு சஹாபி கேட்கிறார் யார சொல்லலாம் நீங்களும் அழுகிறீங்க சொன்னாங்க இன்னல் ஐன தஜ்மா வல் கல்ப யஹ்சன் வலா நகூல இல்லா மா யர்பா ரப்பனா இன்னா பி ஃபிராகிக யா இப்ராஹிம் மஹ்சூனுன் கண்கள்ல கண்ணீர் உள்ளத்துல கவலை ஆனா அல்லாவுக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு வார்த்தையும் நாவால முடியும் இல்ல சலாத்தி ஒன்று சுக்கியும் மகையாயும் வார்த்தை இது அஞ்சு இருந்து குழந்தை பாடமாக்குறது வாழ்க்கை மரணம் அல்லாவுக்குன்னா சிரிப்பது அழுதும் அல்லாவுக்கு சந்தோஷமும் சுக்கமும் அல்லாஹுடைய வழிகாட்டலின் படிதான் நடக்க வேண்டும் எங்களுடைய மார்க்கத்தின் ஆக விசேஷமான தன்மை நான் அடிக்கடி எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்வது எங்களுடைய சிரிப்பும் எங்களுடைய அழுகையும் எங்களுடைய சந்தோஷமும் எங்களுடைய துக்கமும் அது அல்லாஹ் ரசூல் காட்டிய முறைப்படி ஆகாத வரைக்கும் நாங்க மகையாய ஒமாத்துபடி ஆக முடியாது நாம் அல்லாடத்தில் எந்த நேரம் தொழுகையில சொல்கிறோம் என்ன சலாத்தி வனுசுக்கி ஒமஹையாய ஒமாத்தி என்னுடைய வாழ்க்கை மரணம் உன்னுடைய ரப்பே ரப்பே என்னுடைய உன்னுடைய வழிகாட்டல் படிதால் என்று சொன்னா அந்த வழிகாட்டத்தில துக்கத்திலே உணரணும் சந்தோஷத்திலே உணரணும் சந்தோஷம் மனிதனை மிகச்சுவிடும் துக்கம் மனிதர ஆகவே கஷ்டத்தில் ஆக்கிவிடும் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது அது கஷ்டம் கஷ்ட தப்லுகு நடுநிலையில போனால் கரசேர முடியும் என்பதாக ரசூசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் ஒரு நடுநிலைமையை மனிதன் கடைபிடித்ததை மார்க்கம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது விளாட சகோதரர்கள் அல்லா ரபுல் இதை மிக வலியுறுத்துகிறார் செல்லும் அவர்கள் ஒரு குழந்தைய கண்டா அதை முத்தமிடுவார்கள் ஹசன் ஹுசைன் அவர்களுடைய ஒரு சகோதரி ஜெயினப் உடைய மகள் உமாமா இந்த உமாமா என்ற இந்த குழந்தையை தன்னுடைய அசருடைய தொழுகையில் நபியவர்கள் தோல்ல வச்சுக்கொண்டு பரவான தொழுகையை நிறைவேற்றினார்கள் யார் நினைச்சு பார்க்கலுமா பரவான தொழுகையை தோல் புஜத்தில குழந்தையை வைத்துக் கொண்டு நபியவர்கள் நிறைவேற்றினார்கள் என்றால் அந்த பேத்தையின் மீதுள்ள அன்பை நபியவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அன்பு என்பதை மெம்பரில் இருந்த ரசல் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பேரன் அசன் அல்லது ஹுசேனை கண்டவுடன் கீழே கொண்டு இறங்கி அவர்கள் முத்தமிட்டார்கள் அந்த குழந்தை கண்ணியவாளர்களே நபியவர்கள் முத்தமிட்டதை கண்டு ஒரு சகாவி சொல்கிறார் அவர் காட்டறவை அல்ல ஜாகியத்தில் வாழ்ந்தவர் அல்ல ஒரு முஸ்லீமாக இருந்து ஒரு சாவி சொல்கிறார் எனக்கும் பல குழந்தைகள் இருக்குதே ஒரு நாளும் நான் முத்தமிட்டது கிடையாது நபியவர்கள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா உங்க உள்ளத்துல அந்த அன்பு அல்லா போடலன்னா நான் என்ன செய்ய முடியும் கண்ணியவாளர்களே அல்லா சுகான நமக்கு வழிகாட்டிருக்கிறார் நம்முடைய நபியவர்கள் அழகான முறையில் வழிகாட்டிருக்கிறார்கள் சந்தோஷத்துக்குரிய அளவு என்ன துக்கத்துடைய அளவு என்ன சிரிப்பதற்குரிய வரையறை என்ன அழுவதற்குரிய வரையறை என்ன கண்ணீர் வடிந்தாவே இயற்கையில் உள்ளது சிரிப்பதும் அது தபசுமுக்கத்தை வசி அகைக்கலக்க சதக்கத்தும் ஒரு சகோதரர் பார்த்து சிரிக்கிறதே அதுக்கு ஹராம் என்று சொல்லப்படும் ஒரு சகோதரர் பார்த்து சிரிக்கிறதே அது சுண்ணத் என்று சொல்லப்படும் ஒருவர ஒரு சந்தர்ப்பத்தில் அழுவது அது ஹராம் என்று சொல்லப்படும் ஒரு சந்தர்ப்பத்தில் அழுவது அது சுண்ணத் என்று சொல்லப்படும் சிரிப்ப சிரிப்பதும் சுண்ணத்தாக இருக்கும் சிரிப்பதும் அறாமாகிவிடும் மண் தகைக்க தகைக்க உள்ளத்தரை பார்த்து சிரிச்சா நீ எதிர்பார்த்து உனக்கும் அந்த நிலைமை வரும் என்று ஆமா பதியிலுத்துதான் இன்றைக்கு நீ என்ன செய்வாயோ நாளைக்கு நீ அதை அனுபவிப்பாய் இன்னைக்கு செய்வதை அறைந்தார் தகப்பனுடைய கண்ணத்துல எல்லாரும் ஓடி வந்து பார்த்தாங்க தகப்பனுடைய கண்ணத்துல அரைஞ்சிட்டாரா ஓஹோ இவரும் மகனாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவருடைய தகப்பனுக்கு இவரும் அறிந்தார் கண்ணத்துல அவனுடைய அந்த ரியாக்சனை அல்லாஹ் உலகத்துல சில சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்துவதுண்டு கனியமான சகோதரர்களை பெரியார்களே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய தீன் சந்தோஷத்துக்கு மாத்திரம் அல்ல துக்கத்துக்கு மாத்திரம் அல்ல எல்லா சந்தர்ப்பங்களிலும் நமக்கு நபியவர்களால் வழிகாட்டப்பட்டிருக்கிறது சந்தோஷம் வரக்கூடிய நேரத்தில் மனிதன் அளவு கடந்து போய் விடுகிறான் எல்லையை விடுகிறான் மறந்து விடுகிறான் தன்னிலுமே மறந்து அங்கே அல்லாஹுடைய கட்டளைகளை நிராசிரம் செய்கிறார் அந்த சந்தோஷத்திலையும் அல்லாஹ் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் இந்த துக்கத்திலையும் அல்லாஹ் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் ஒரு மையத்துக்கு அழுதார்கள் உமரதியலானவர்கள் சொன்னார்கள் கபர்ல வேதனை நடக்கும் என்று சொன்னார்கள் கவனமாக இதை கேளுங்க அழுத நேரத்தில் கபர்ல வேதனை நடக்குமா இன்னல் மையத்தை அந்தவு அழை குடும்பத்தார்கள் குடும்பத்தார்களுடைய அழுக அவருடைய வேதனையாக மாறும் என்று அதை சகில் புகாரில் வந்திருக்கிறது இன்னல் மையத்தை புகாய் அகலி அலைகி குடும்பத்தார்கள் அழுவதனால் மையத்துக்கு வேதனை நடக்கும் என்ற இந்த ஹதீச சொல்லும் பொழுது ஆயிஷா ரதி அல்லாஹ் அல்லா சுஹான் அல்லா ஒருவருக்கு மற்றவரை விட ஒரு விஷயத்துல கருத்து வேற்றுமை இருக்கலாம் ஆனா அந்த கருத்து வேற்றுமையை சொல்ற விதம் இருக்கவே அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆயிஷா ரவி அல்லான் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் ஆயிஷா ரவி அல்லான் சொன்னார்கள் இப்படிதான் சொல்லி நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம் உமர் சில செஞ்சு விட்டார் சொன்னது தவறு நபி அவர்கள் இப்படி சொல்லவில்லை நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் சொன்னது வேறு உமர் புரிந்தது வேறு இதுதான் அவருடைய அந்த டெபினிஷன் ஆனால் ஆயிஷா ரதியல்லான்ஹா எல்லாருடைய தாய் அல்லவா பதினெட்டு வயதுல நபியவர்களுடைய மனைவியாக இருந்து விதவையாளர்கள் அல்லவா அதனால் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா எர்ஹமல்லாஹ் உமர் அல்லாஹ் உமருக்கு ரஹம செய்வானாக இதுலதான் வார்த்தை உமர் நபியுடைய சுண்ணத்தை மிஸ்வாக்களை செஞ்சு கொள்ளலாம் நம்முடைய சுண்ணத்தை மற்ற மற்ற காரியங்கள்ல செஞ்சு கொள்ளலாம் மிச்சம் வரவேற்கத்தக்கது கட்டாயமாக செய்ய வேண்டும் நம்முடைய சுண்ணத்தை சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் பின்பற்ற வேண்டும் இதுதான் நம்முடைய உண்மையான சுண்ணத்தாக இருக்கும் என சொல்றேன் மனிதனுக்கு வரக்கூடிய கஷ்டம் மனிதனுக்கு வரக்கூடிய சந்தோஷம் இதுல நபியுடைய சின்னத்தை பின்பற்றுவதால் அல்லாஹ் பெரிதும் சந்தோஷம் அளிக்கிறார் உமர்றது எல்லாம் அவர்கள் இதை சரியாக புரியல அல்லா ரஹம் செய்வானாக இந்த வார்த்தையே அரபிலக்கணத்தில் பேருவாக இருந்தது புரிந்து கொள்வதற்கு இது என்ன தெரியுமா ஏன் மையத்துக்கு வேத நடக்கு தெரியுமா மௌத்தாகக்கூடிய அந்த மனிதன் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு மௌத்தாகிறான் என்ன பாவம் செய்கிறான் என்றா நான் மௌத்தாகிட்டா ஏந்த மையத்துக்கு நீங்க அழுக வேண்டும் என்று பணத்தை கொடுத்துட்டா மௌத்தாகிறான் அவன் வசியத்தை செஞ்சுட்டு மௌத்தாகிறான் நவியவர்கள் சொன்னார்கள் எகூதிகளுடைய இந்த பழக்கமாக இருந்தது அவர்கள் இப்படி மௌத்தாகும் பொழுது பணம் கொடுத்துட்டு மௌத்தாகுவார்கள் வசியத்தை செஞ்சுட்டு மௌத்தாகுவார்கள் நான் மௌத்தாகினா இந்த மையத்துக்கு அழுக வேண்டும் மார்க்கம் அதை தடுக்கிறது சந்தோஷத்துல தன்னுடைய குழந்தையுடைய மௌத்துல தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையில மனிதன் அழுவதையோ சிரிப்பதையோ மார்க்கம் ஒரு நாளும் தடுப்பது கிடையாது அந்த அடிப்படையில இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள் சந்தோஷத்தை மச்சதில் ஏற்படுத்திக் கொள்ளுமாறு செல்லும் அவர்கள் பணித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில திருமணம் என்பது ஒரு மணவாளருடைய வாழ்க்கையில சந்தோஷம் குடும்பத்துக்கு சந்தோஷம் ரெண்டு புதிய குடும்பங்கள் ஒன்று சேர்வது அது ஒரு சந்தோஷத்தை தருகிறது அந்த சந்தோஷத்துல பங்கெடுப்பதற்காக வேண்டி நாங்க நீங்க எல்லாரும் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறோம் திருமணம் ஏன் மசிதுல திருமணம் வைக்கணும் திருமணம் வந்து மஸ்ஜித் வந்து பறக்கத்துக்குரிய இடம் மசித் பாதுகாப்புக்குரிய இடம் மஸ்ஜித் அமைதியான இடம் மஸ்ஜித் தரவியக்கூடிய இடம் இந்த மஸ்ஜிதுல இந்த திருமணம் வைப்பதினால் உங்களுக்கு அல்லாஹ் இந்த மச்சலுடைய வரக்கத்தை உங்களோட வாழ்க்கையுடைய வரக்கத்தை ஆக்குவானாக இந்த மச்சலுடைய அமைதிய உங்களோட வாழ்க்கையுடைய அமைதியாக ஆக்குவானாக இந்த மச்சதுல உள்ள தருவியத்தை உங்களோட குடும்பத்துக்குள்ள தருவியத்தாக அல்ல ஆக்குவானாக என்று ஒரு துவா எல்லாரும் செய்கிறோம் بارك الله لك وعليك جمع بينكما في خير அல்லாஹ் உங்கள் இருவரையும் கயிறிலையும் வரக்கத்திலையும் ஒன்று சேர்ப்பாராக கனிமானவர்களே எப்பொழுதுமே இதை நாம யோசிக்க வேண்டும் கயிறையும் வரக்கத்தையும் அல்லாஹ் பாவத்துள்ளான வரக்கத்தை சேர்த்திருக்கிறார் இந்த அவ்வளவு பயத்தின் முதலின் பக்கத்தை முபாரக்கன் அல்லாஹ் காபத்துள்ளாக்கு வரக்கத் மச்சதுக்கு வரக்க மணவாளர் குடும்பத்தார் திருமண வாழ்க்கைக்கு வரக்கத் பாரக்கல்லாஹுலக் ஒன்றுமே பாடம் இல்லாதே பாரக்கல்லாஹுலக் அல்லாஹ் உங்களுக்கு வரக்க செய்வாங்க எந்த வரக்கத்து அல்லா காபத்துல்லாவுக்கு இந்த வரக்கத்து அல்லா மஸ்ஜிதுக்கு வைத்திருக்கிறாரோ அந்த வரக்கத்து அல்லா உங்களோட வாழ்க்கைக்கு அல்லா ஏற்படுத்தி தருவாரா என்று துவா செய்வது அவர்கள் பலரையும் சந்தித்தார்கள் சல்மான் பாரிசை சந்தித்தார்கள் முகேரத்துடைய சோபாவை சந்தித்தார்கள் நபியவர்கள் ஜாபிர் அப்துல்லாவை சந்தித்தார்கள் நபி அல்லான் அவர்கள் நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சந்தித்தார்கள் இவர்கள் எல்லாம் திருமணம் செய்துட்டு நபியவர்களுக்கு அறிவித்தவர்கள் இவர்களுக்கு நபியுடைய துவா இதுவாகத்தான் இருந்தது இப்பொழுதும் ஒருவரை காணும் பொழுது இஸ்லாம் அவரை பார்த்து துவா செய்யுமாறு சொல்கிறது அல்லாஹு அல்லாஹ் மன மகிழ்ச்சியோடு சிறப்பாக செழிப்போடு உங்களோட வாழ்க்கை வைப்பானாக என்று ஒரு நல்ல ஆடை அணிந்தவரை பார்த்து துவா செய்யுமாறு கண்ணால மனிதன் கந்திஷ்டி இருக்குதே அது அல் ஐநு ஹக்குன் கந்திஷ்டி உண்மை என்ன எப்படி இருக்கிறீங்க என்று ஏங்கி பாக்குறதுனால கண்ணுள்ள விஷம் அந்த மனிதனுக்கு தாக்குறது சயில் புகாரியுடைய அதீஸ் ரெண்டு சகாபாக்கள் இமாம் மாலிக் ரஹமுல்லா அவர்கள் வாத்தா இமாம் மாலிக்குடைய கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள் ரெண்டு பதில் சகாபாக்கள் ஒரு மனிதரை பார்த்து அப்படி இயங்கிட்டார்கள் இதனாலதான் ஒரு மனவாளரை பார்த்தா வாரக்கல்ல அந்த வார்த்தை சொல்லணும் ஒருவருடைய புதிய ஒரு வாகனத்தை பார்த்தா அவருக்கு ஒரு துவா செய்யணும் ஒரு வியாபாரத்தை பார்த்தா அதுக்கு துவாவுடைய வார்த்தை வெளியாகணும் ஒருவரை சந்தோஷத்துல பார்த்தா அல்லா அவங்களை சந்தோஷத்துல பறக்கத்தா சொல்லணும் நோயாளியை பார்த்தா கூட கவலைப்படாதீங்க உங்களோட துக்கத்தை அல்லா போக்கி வைப்பாளாக என்று துவா செய்யணும் இஸ்லாம் நல்ல வார்த்தைகள் உபயோகிப்பதை கற்று தருகிறது வேளாண் கஷ்டமான துன்பமான துயரமான நேரங்களில் நல்ல வார்த்தைகளை பாவிப்பதினால் மனிதனுக்கு மன ஆறுதல் ஏற்படும் என்பதாக இஸ்லாம் வழிகாட்டுகிறது இதனாலதான் எழுபதாயிரம் வழக்குமார்கள் ஒரு மனிதன் வேற ஒன்று செய்யல கவலைப்படாதீங்க அல்ல அவங்களுக்கு நல்ல சொந்த தருவா இந்த வார்த்தை மட்டும் சொல்றதுனால எழுபதாயிரம் வழக்குமார்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் வாசிக்கிறார்கள் seventy thousand angels praying for that person who visited that ill அந்த அந்த நோயாளியை விசிட் பண்றதுனால இதுதான் எங்களுடைய மார்க்கத்துடைய அடிப்படை கண்ணியமானவர்களே இந்த சபையில நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே உங்களுக்கு அல்லா தலா குரான் அல்லா நல்வாழ்த்து சொல்கிறான் ஈமானுடைய அல்லாஹுடைய ஆகரத்துடைய இந்த பேச்சை கேட்க சேர்ந்திருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு சுபசோபனம் குரான் தருகிறது நீங்க புத்திசாலிகள் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக குரான் நன்மாராயம் தருகிறது அதனால் மேலான சோழர்களே எப்பொழுதும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒன்றுதான் மமாத்தி உமஹியாய இந்த சலாத்தி உமஸ்கி உமஹியாய உமாத்தி என்னுடைய வாழ்க்கை எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்னுடைய ரப் அல்லாவை திருப்திப்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்குமே தவிர வேற யாரையும் திருப்திப்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல அல்லாவுக்காக வாழ்ந்து அல்லாவுக்காக வர்ணிக்க பழகினால் உலகம் மிச்ச நிம்மதியாக இருக்கும் மேலான சகோதரர்களே தூபாலில் முகலிசையில் அவர்களுக்கு சுவசோவனம் யார் அப்படிப்பட்ட இஹ்லாஸ் உள்ளவர்கள் அல்லாவுக்காக வாழ்ந்து அல்லாவுக்காக மரணிக்கிறது சொன்னா மனித வாழ்க்கையில வரக்கூடிய சந்தோஷம் துக்கத்தை மனிதன் நபியுடைய வாழ்க்கை பிரகாரம் நபியுடைய வழிகாட்டை பிரகாரம் மனிதன் ஆக்கிக் கொள்வான் என்ன தொழுகையில மட்டுமா எங்களுக்கு காட்டிட்டு போனாங்க தொழுகைய நான் செய்வது போல நீங்க என்று நான் போல என்று சொன்னது ஹஜ்ஜிக்கு போனா என்னுடைய அனுஷ்டானத்தை போல ஹஜ் செய்யுங்க தொழுகையும் அஜும் சக்காத்தும் நோமும் அதோட முடிந்து விட்டதா சுண்ணத்து திருமணம் என்னுடைய சுண்ணத்து அல்லாஹ் அர்பாம் சுனல் முரசலேன் நபிமார்கள் ரசூல்மார்களுடைய நாலு சுண்ணத்து அத்தாத்து நர்மணம் அல்ஹயா வெக்கம் அன்னிகா திருமணம் சுஹானல்லா இந்த நாளும் ரசூல்மார்களுடைய ரசூல்மார்களுடைய சுண்ணத் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது மிஸ்வாக்குடைய பழக்கத்தை எப்பொழுதுமே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நபியுடைய சக்கராத்துல நபியவர்களை பார்க்கிறார்கள் முக முகசாடையில் விளங்கினார்கள் என்னுடைய நபிக்கு இந்த நேரத்துடைய விருப்பம் மிஸ்வாக் செய்வது சக்கராத்தில் இருக்கிறாங்க அப்துல் ரஹ்மான் சகோதரர் வீட்டுக்குள்ள வருகிறார் கையில இருந்து மிஸ்வாக் எடுத்து சப்பி நபியுடைய வாயில பேச்சு விட்டார்கள் அந்த உண்மையிலோடு அந்த எச்சோடு தான் நபியுடைய ரூபம் பெறுகிறது கனிவானவர்கள் எவ்வளவு பெரிய பாசியம் சுன்னத் விஸ்வா ஹயா வெக்கம் ஹயா வெக்கம் ரசூமார்களுடைய சுன்னத் அவர்களுடைய ஆடை நகர்ந்து மயங்கி கீழே விட்ட வரலாறும் அவர்கள் விழுந்து விட்ட வரலாறும் அதிசல்ல பதிவாக இருக்கிறார் அதே போல இந்த திருமணத்தையும் அந்த சுண்ணத்தில் சேர்த்திருக்கிறார் இதனாலதான் ரசலாலி செல்லம் அவர்கள் திருமணம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் சுகாலல்லா ஹதீசுடைய எடுத்து படிக்கும் பொழுது அது சயில் புகாரியாக இருக்கலாம் அது முஸ்லீமாக இருக்கலாம் அது திருமதியாக இருக்கலாம் அது அமுதாவதாக இருக்கலாம் இப்னவாயாக இருக்கலாம் அது ரசாயாக இருக்கலாம் இந்த குத்துவ சித்தா இந்த ஆறு கிரந்தங்களுடைய இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு ஹரீஸ்கள்ல நாலுல ஒரு பகுதி அல்லது அஞ்சுல ஒரு பகுதி இந்த திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் தோற்கப்பட்டிருக்கிறது வேளாண் ஆரம்பத்தில் இருந்து ஒரு மனவாளன் அந்த பெண்ணை பார்க்கறதுல இருந்து அந்த பேசுறதுல இருந்து அவருடைய அந்த திருமணத்துடைய நிக்கால இருந்து அந்த பொறுப்புகள் இருந்து இறுதி கடைசி நேரம் வரைக்கும் ரசூசல்லா அலிசல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டல் மிக தெளிவாக நமக்கு பதிவாக இருக்கிறது அதனால நாங்கள் எல்லோரும் திருமணத்துக்கு முன்பும் திருமண நேரத்தில் திருமணத்துக்கு பிறகு தொழுகைக்கு முன்பு தொழுக சந்தர்ப்பத்தில் தொழுகைக்கு பிறகு நோம்புக்கு முன்பு நோம்புடைய நேரத்தில் நோம்புக்கு பிறகு அஜிக்கு முன்பு அஜுடைய சந்தர்ப்பத்தில் அஜிக்கு பிறகு அதுபோல திருமணத்துக்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய திருமணம் நடக்கும் அந்த காலத்தில் குடும்பத்தில் அதை பற்றி நாங்கள் பேசிக்கொள்ளணும் ஆண்கள் எப்படி கேட்கிறது பொறுப்பாக இருக்கிறோம் பெண்களும் இதை தெரிஞ்சு கொள்ளணும் பெண்கள் மத்தியில் இதை பற்றி பேசணும் எங்களுடைய பழக்க தோஷங்கள் எங்களுடைய கலாச்சாரமாக மாறிருக்கக்கூடியவைகள் இருக்கக்கூடியவைகள் அவைகள் இருந்து சுண்ணத்தின் பக்கம் வரணும் நான் எப்பையும் ஞாபகப்படுத்தும் ஒரு விஷயம் இருக்குது ஆதத் வழக்கம் கஷ்டம் கல்ச்சர் இத வழக்கமாக வழக்கற்ற வழக்கமாக வழக்கற்ற வழக்கமாக மாற்றணும் திருமணம் அமெரிக்கால நடக்குது ஜப்பான்ல நடக்குது ஆஸ்திரேலியா நடக்குது பிரான்ஸ்ல நடக்குது இந்தியாவில நடக்குது இலங்கையில நடக்குது ஆனா இது திருமணம் முஸ்லிம்களுடையது திருமணம் என்ன அது புரியணும் மிக சிம்பிளானது மிக இலகுவானது மிக கஷ்டமில்லாதது அல்லா விரும்பக்கூடியது ரசூலுடைய சுண்ணத்து வழிகாட்டப்பட்டிருக்குது ஒவ்வொரு எட்டும் வழிகாட்டப்பட்டிருக்கிறது அதனால வழக்கற்ற வழக்கமாக எங்களுடைய எங்களுடைய கஸ்டம்ஸ் அதை வேர்ஷிப்பாக வழக்கமாக மாற்றணும் அதுக்கு தேவைப்படுவது அறிவு அறிவு தேவைப்படுவது அந்த வழக்கத்தை வழக்கமாக தேவைப்படுவது அறிவாக இருக்கும் திருமணத்துக்கு முன்பு அந்த அறிவை பெற்றுக் கொள்ளணும் நான் என்ன செய்யணும் எனக்கு இருபது வருஷம் இந்த பிள்ளைய பத்தொன்பது வயது இந்த வாழ்க்கை துணைவிய எனக்கு இன்றைக்கு அவளுடைய வாப்பா என்ற கையில் ஒப்படைக்கிறார்கள் நபியோல தன்னுடைய சக்கராத்துல ஓ தொழுகையை பாதுகாக்கிறது போல இந்த பெண்களுடைய விஷயத்துல பேணுதலாக நடந்துக்கோங்க என்பதாக நபி அவர்கள் வசியத் செய்திருக்கிறாங்க நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் பெண்களுடைய உரிமைகளை கொடுத்துட்டு போறாங்க கண்ணியமானவர்களே பெண்களுக்கு அநியாயம் உலகம் அன்றும் செய்வது இன்றும் செய்கிறது அன்றும் செய்தது இன்றும் செய்தது அன்று புதைச்சு செஞ்சது இன்றைக்கு அபாட் மூலமாக செய்கிறது அன்றைக்கு உயிரோடு புதைச்சாங்க இன்றைக்கு கலைச்சு செய்யறாங்க அன்றைக்கு அநாகரிகமாக செய்யறாங்க ஒருவர் பாகிஸ்தானுடைய சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணிடலாம் அந்த கேஸ்ல ஆர்குமெண்ட் என்ன தெரியுமா அந்த ஆர்குமெண்ட் என்னன்னா அன்றைக்கு இருந்த வட்டி வேற இன்றைக்குள்ள வட்டி வேற அன்றைக்கு இருந்த வட்டி அது நீருக்கு எடுத்தது இன்றைக்குடைய வட்டி பிசினஸுக்கு எடுத்தது ஆகிய பண்ணினார் அதுல பாகிஸ்தானுடைய சுப்ரீம் கோர்ட் கடைசியில் கொடுத்த ஜட்மெண்ட் அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லிச்சு தெரியுமா அது சொல்லிச்சு இங்க வட்டி என்ன ரூபத்தில் இருந்தாலும் வட்டி தான் வைன் குடிக்க குடிக்கக்குள்ள சட்டில தான் குடிச்சாங்க இன்னைக்கு பக்கில் வைன் வைன் உள்ளுக்கு இருக்கிறத விட பொறுமதியாக இருக்குது உள்ளுக்குள்ளதை விடவும் அந்த பட்டில் பொறுமதியாக இருக்குது இங்க பார்க்கிற விஷயம் அதுல குடி போதை மது போதை இருக்குதா இல்லையா மது போதை இருந்தா அது சட்டில் இருந்தாலும் முட்டில் இருந்தாலும் பட்டில் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் அதுக்கு மாத்திரமே கிடையாது அதனால கண்ணியவாளர்களே அல்லா சுகானுடைய அந்த சட்டம் அது எல்லா காலத்துக்கும் எல்லா நேரத்துக்கும் எல்லா சந்தர்ப்பத்துக்கும் உள்ளது அதுல ஆக முக்கியமாக தேவைப்படுவது அறிவு மார்க்கம் திருமணத்துக்கு முதல் என்ன செய்யணும் திருமண நேரத்தில் என்ன செய்யணும் திருமணத்துக்கு பிறகு என்ன செய்யணும் அல்லாஹுடைய சந்தோஷத்தை என்னுடைய சந்தோஷத்துல அல்லாவுடைய திருப்திய என்னுடைய திருப்தியில நான் குளரணும் அதுலதான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி இருக்கும் இந்த திருமணம் ஒரு சந்தோஷமான நேரம் இந்த சந்தோஷத்துல அல்லாஹ் எனக்கு திருமணத்துக்கு முதல் என்ன சொல்கிறார் திருமண நேரத்தில் என்ன சொல்கிறார் திருமணத்துக்கு பிறகு அல்லா தலை என்ன சொல்கிறார் என்பதை அவனத்துக்கு எடுக்க வேண்டும் திருமணம் பொண்ணு பாருங்க பார்த்து முடிங்க அந்த பெண்ண அமானுபமாக எடுங்க அந்த பெண்ணுக்குள்ள எல்லா ரைட்ஸையும் கொடுங்க அந்த பெண்ண பாதுகாடுங்க அந்த பெண்ணுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க சுகானல்லா முந்த நாள் நிசாமுத்தீனுடைய பங்களாவாலி மஸ்டருடைய ஹயாத்து சஹாபாவுடைய மஜிலிசுக்கு பிறகு மௌலானா சாத் அவர்கள் ஒரு நீண்ட நேர அந்த ஹயாத்து சஹாபாக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினார்கள் அதில் அவர்கள் குறிப்பிட்டார்கள் கத்தாவுடைய மகள் பாத்திமா அந்த பெண்ணுடைய வீட்டில் நடந்த விதம் கத்தாவுடைய விதாயத்துக்கு காரணமாக கத்தாவுடைய விதாயத்துக்கு வீட்டுடைய தாலீம் பெண்கள் வீட்டில் நடக்க வேண்டும் என்பதை சூரத்து அசாவுடைய முப்பத்தி மூணாவது முப்பத்தி இரண்டாவது திருவசனத்தில் நம்முடைய மனைமார்களுக்கு அல்லாஹ் கட்டளைத்ததை வீட்டு பெண்கள் செய்ய ஆரம்பித்தால் அந்த வீடு ராமத்துள்ள வரக்கத்துள்ள பாதுகாப்புள்ள வீடாக இருக்கும் என்பதுதான் குரான் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் கண்ணியமானவர்களே இன்றைக்கு நாம பேசுறது முதலாவது எனக்கும் இரண்டாவது இந்த மனவாளருக்கும் அடுத்தது இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் அதோட சேர்ந்து இந்த சபையில வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் நாங்க நீங்க எல்லாரும் ஒரு ஒரு முடிவுக்கு வரணும் சில நேரம் இருக்குது அல்லா எல்லாருக்கும் ஒரு சேஞ்சிங் பாயிண்ட் ஒன்று கொடுக்கிறார் பதிலைக்கு போற ட்ரெயின் கிளம்பல இருந்து அது திருவதனி ஜங்ஷன்ல நிப்பாட்டி அதனுடைய அந்த அந்த என்ஜினை மாத்திக்கொள்ளாட்டி அந்த ட்ரெயின் மாத்தலையில தான் போயிட்டு நிற்கும் அல்லா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான் இது உங்களுடைய சேஞ்சிங் பாயிண்ட் இந்த இடத்துல நீங்க உங்களை திருப்பிக் கொண்டால் உங்களோட வாழ்க்கையை நீங்க சிறப்பாக்கிக் கொள்வீங்க இல்ல வரம்பு மீறி போனீங்கன்னா நீங்க கட்டுப்பாட்டை இழந்துருவீங்க என்ற பொறுப்புல இருந்து நான் உங்களை நீக்கி விட்டேன் என்று அல்லா யாரையும் பார்த்து சொல்லிடக்கூடாது கனிவானவர்களே என்ன சலாத்தி இதுதான் நான் ஓதினது இதுதான் என்னுடைய உங்களுடைய இந்த மனவாளருடைய வாழ்க்கையிலே வரணும் என்று நாங்கள் எல்லாரும் துவா செய்வோம் திருமணத்துக்கு முதல் படித்துக் கொள்ள வேண்டிய ஏராளமான விஷயங்கள் ஒரு சிலதை நீங்க படிச்சிருப்பீங்க இன்னும் சிலதை கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் வாழ்க்கை அமைச்சு கொள்ளணும் வாழ்க்கை என்பது அல்லாஹ் அபுல் சட்டமாக வாத்து குரான தர இல்ல ஒரு வாழ்க்கையாக நீ எந்த தேர்நிலையிலும் இந்த குரான படிக்கலாம் நீங்க சட்டத்துக்கு படிச்சா சட்டம் கிடைக்கும் நீங்க வாழ்க்கைக்கு படிச்சா வாழ்க்கை கிடைக்கும் நீங்க விவாதத்துக்கு படிச்சா விவாதத்து கிடைக்கும் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதுக்கு படிச்சா அது கிடைக்கும் ஒரு தலைவர் படிச்சா அவருக்கு கிடைக்கும் ஒரு ஊரை பராமரிக்கக்கூடியவர் படிச்சா அவருக்கு கிடைக்கும் உலகத்தில் எல்லா வகுப்பாருக்கும் அந்த குரான்ல இருந்து வழிகாட்டல் இருக்கிறது முதலில் ஆளுமையும் ஆழத்தாருக்கு வழிகாட்டல் ஆரம்பித்திருக்கக்கூடிய குரான் இந்த திருமணத்துக்கும் அல்லா தாலா வழிகாட்டுகிறான் அல்லாஹுடைய கட்டளை அல்லவா மேலான சோழர்களே ஒரு விஷயம் மிக பிரதானமானது எந்த கட்டளையை அல்லாஹ் நபியவர்களுக்கு செய்யுமாறு சொல்லியிருக்கிறானோ பங்கிகமாக அவனுக்கும் உங்களுக்கு விருப்பமான பெண்களை திருமணம் செய்யுங்கள் என்று அல்லாவோட கத்துல வரக்கூடிய நேரத்தில் நமது காலனுக்கும் பிரசூல் இல்லாம உஸ்வத்தும் ஹசனா அல்லா சொல்கிறான் நபியுடைய வாழ்க்கையில் அழகான முன்பாக இருக்கிறது நாங்க மத்த மத்த செவன் ஹேபிட்ஸையும் செவன் பீப்புள்ஸையும் உலகத்தில் how to win friends and influence people உலகத்தில் உள்ள எல்லாம் அந்தந்த நாவல்ஸையும் அந்த புக்ஸையும் படிக்கிறத விட நபி அவர்கள் சொன்ன அன்னைக்காகும் என்னுடைய சுண்ணத்து நிக்கா என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னா சுஹானல்லா நான் சொல்லி செய்யாம சொல்லல செஞ்சுதான் சொல்கிறேன் அதனால திருமணத்துக்கு முதல் என்னது திருமண வாழ்க்கையில் என்னது திருமணத்துக்கு பிறகு என்னது இந்த மூணு சந்தர்ப்பத்தையும் திரும்ப திரும்ப படிங்க தொழுகையை எவ்வளவு காலம் படிச்சிருக்கிறோம் ஜக்காத்தை எவ்வளவு படிச்சிருக்கிறோம் ஹஜ்ஜும்ரா அடிக்கடி செய்யறோம் அதை பற்றி படிச்சிருக்கிறோம் ஆனா திருமண வாழ்க்கையில ஒரு நாள் தான் இப்ப நடக்குது இந்த சந்தர்ப்பத்துல அதுக்குரிய விஷயங்களை மிக பேணுதலாக வாழ்க்கையில எடுத்து நடக்கணும் அல்லாஹ் நிக்கார் என்ற சூரத்தை வைக்கல சூரத்து தலாக் என்ற சூரத்தை அல்லாஹ் குரான் வச்சிருக்கிறார் ஏ அதையும் நீங்க பேணிக்கொள்ளணும் என்பதற்காக வேண்டி திருமணத்துக்கு போகக்கூடிய நீங்க அதையும் நீங்க பேணிக்கொள்ளணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுகானபோட்டாலா அதையும் குரான்ல பயன் செய்திருக்கிறார் சூரத்து நிசா என்ற சூரத்தை பயன் செய்த அல்லாஹ் மரியம் என்ற ஒரு பெண்ணையும் அல்லா தாலா பயன் செய்து மரியமுடைய அந்த கற்பை போல மரியமுடைய வாழ்க்கையை போல ஒவ்வொரு தாயுடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும் உலகத்துக்கு முன்மாதிரியாக வந்த ஹதீஜா பாத்திமா ஆசியா மரியம் ஆலமீன உலகத்தில் நாலு பெண்கள் சிறந்த பெண்கள் அந்த பெண்களுடைய வாழ்க்கையா அவங்களுடைய வாழ்க்கை அமையற்றும் என்று அல்லா தலா நமக்கு நவீன் மூலமாக ஒரு அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறான் அதனால் என்னுடைய மிக பணிவான உங்கள் எல்லோரும் நண்பர்கள் சகோதரர்கள் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் ஒரு தனிப்பட்ட முறையில இந்த இடத்தில் ஒரு நசிகத்தை செய்து கொண்டு இந்த பயான முடிக்க விரும்புகிறேன் அல்லாவுக்காக வேண்டி உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய எதிர்கால திருமணங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய நேரத்துல எப்படி நீங்க தொழுக நோம்பு சக்கா சஜிக்கு சட்டம் கேட்கறது போல இந்த திருமணத்தையும் தயவு செய்து கொஞ்சம் அதனுடைய சட்டங்களையும் கேட்டு மனவாளர்கள் வாலிபர்கள் வாலிபர் துடிப்புல மாத்திரம் கல்யாணம் இல்லாம கல்யாணம் என்றா என்ன என்பதை புரிந்து பெற்றோர்கள் உங்களோட வாழ்க்கையில நடந்த சில தவறுகள் இருக்கும் உண்டா அதையும் ரெக்டிபேஷன் செய்து கொள்றதுக்கு அதையும் திருத்திக் கொள்றதுக்குள்ள சந்தர்ப்பம் தான் இந்த வாழ்க்கையில் உள்ள சந்தர்ப்பம் இதை வாழ்க்கையில ஒரு சேஞ்சிங் பாயிண்டாக எடுத்து திருமணத்துக்கு மட்டுமல்ல எல்லா துறையிலையும் மனித வாழ்க்கையில சந்தோஷ துக்கத்தை கவலையை கஷ்டத்தை சிரிப்பை அழுகையை அல்லா வெறுக்கும் விதத்தில் ஆக்கிக் கொள்ள அல்லா அல்லா எனக்கும் உங்களுக்கும் தௌபிக் செய்வாராக அல்லா இந்த மனவாளருடைய இந்த ரெண்டு குடும்பத்துடைய வாழ்க்கைய அல்லா சிறப்பாக்கி கயிறுல வழக்கத்துல அல்லா ஏற்படுத்துவாராக வாகர் தாவா அலமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் For more lectures, visit slhub.com.